ஸ்ரீகுருभ्यो नमः ஹரஹி ஓம் ஸ்ரீலலிதாம்பாள் சோபனம் பரதேவி துணை ஸ்ரீலலிதாம்பிகாயை நமகா மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம் ஷங்காரணபதி கணபதி சண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் நாற்பத்து முக்கோண நாயகியாளம்மன் நாதர் காமேஷரும் காப்பாமே ஆதி பிரம்ம आदिब्रह्मऋषि अगस्तियरो अखिललोकं சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசீர்ந்தார் சங்கு சக்கரம் புஸ்தகமம் தரித்தேகய கிரீவர் மகாவிஷ்ணுவாய் धरितेहयग्रीव महाविष्णुवाय முத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார் சோபனம் சோபனம் எட்டிரண்டுபச்சார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அந்த அகஸ்தியர் வேதத்தால் சுதித்து நின்றார் கும்பமுனியூட தபசாலே மனம் குளிர்ந்த தானூரை பார் இன்பமாகச் செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றால் சோபனம் சோபனம் துரகவதனரூட அமிர்த வசனங் கேட்ட சொல்லுவார் மித்தீர வருண புத்திரர் அபயவரத கர அருமையாய் நான் கேட்கும் பரந்தர வேணுந்தயவு செய்த கலியோகாந்தனிலிந்த பாமர ஜனங்கட்க கைவல்ய ஞானம் எப்படியுண்டாகும் எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்றிறந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீபர் எடுத்துரைப்பார் ஏதகஸ்தியரே இந்த பிரஷ்னந்தான் சவனருக்கென்னாலே முன்னஞ்சொல்லப்பட்டது ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ அன்புடன் கேளும் ஏகமனதாய் இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும் சோபனம் சோபனம் ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஜானம் வரும் மாடிடற்கு மாதவர் மாயை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை ஹயக்ரீவ சொற்கேட்டு அகஸ்தீயர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்தனுக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார் சோபனம் சோபனம் அந்தகயக்ரீவர் தம்முடை மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்வோம் என்று எழுந்தருளினார் அஸ்வமுகர் அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டி கொண்டு வந்து பகவானே யாசனம் தன்னில் வைத்த பெண் பணிந்து கேட்கலுற்றார் சோபனம் சோபனம் பகவானே தர்ம சாஸ்திரங்களெல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும் அன்புடன் கேட்ட அகஸ்தீயரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பார் அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தாரப்போ சோபனம் சோபனம் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரமாகிய ஹயக்ரீவர் அகஸ்திய மகரிஷிக்கு தேவி மகாத்மியத்தை சொல்ல ஆரம்பித்தல் ஆதியந்தம் பராசக்தி கில்லை ஆதாரமும் ஜகத்துக்கிவள்தான் ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே ஆனாலும் தெரிந்த மாட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம் முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம் சோபனம் சோபனம் முன்னாள் தேவேந்தீரன் வெள்ளை யானை ஏறி மூன்றுலகம் சுற்றி வரும்போது தன்னீனைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரையும் வணங்காமல் வந்தான் இந்திரன் மதத்தை அடக்க வேண்டுமென்று நாரீஷரும் துர்வாசரை வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார் சோபனம் சோபனம் வாங்கி மாலையை இந்திரன் யானையுடைய மண்டையில் வைத்தான் மதத்தினாலே ஓங்கி தூதி கையால் எடுத்தந்த மாலையை புதறி பூமியில் காலால் மிதித்தது துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார் உன் கர்வமல்லவோ இந்திரா இது செய்ய சொல்லிற்று சர்வேஸ்வரி போமென்றார் சோபனம் சோபனம் சபித்து விட்டு மோனி போகிய பின்பு சக்கரேஷன் அமரபூரியில் வந்து அபசகுணங்களை கண்டு பயந்து ஆச்சாரியார் பிரகஸ்பதியை வருந்தே ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்திந்திரன் ஏதுரைகிப்பான் தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம் தேவகுருவும் கேட்டு சொல்வார் இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தே தீரும் பாப கர்மம் அனுபவித்தாற்றான் தீரம் பிராயச்சித்தத்தினால் போவதில்லை நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது லட்சங்கோடி ஜென்மம் ஆனாலும் ஒன்று கேள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே உண்மை நான் சொல்லுவேன் சோபனம் சோபனம் ஹத்தி தீருட்டு ஹிம்சை பானம் பரதாரம் அஞ்சும் பஞ்சமாக பாதகமாம் அறியாத்தனத்தாலே ஐந்து பாபமும் செய்தால் அந்தந்த சாதி போல் நிவர்த்தியுண்டாம் பிரம்மகத்தி கோரு சாஸ்திரத்திலும் இல்லை பிராய சித்தம் ஓரு நாளும் இந்திரா சொல்லுவேன் திருட்டென்ற பாபத்திற்கோரு பகதை தேவேந்திரா கேள் சோபனம் சோபனம் களவு தொழிலெங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளனொருத்த காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாய் சேர்த்து நட காட்டிற்கு கொணர்ந்து புதைத்து வைத்தார் கள்ளனுக்குள் கள்ளன் வேடனொரு தன்னதை கண்டு வனம் போனான் பின்னாலேயே மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான் சோபனம் சோபனம் கொண்டு வந்த பணங்களை எல்லாம் கொண்டு பொண்டாட்டி கையிற் கொடுத்தான் பெண்டாட்டி வாங்கி உள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தோரு வாக்கூரைப்பாள் வால்மீகர் சாபத்தால் வேடர்க்கு தனங்கள் விற்பிக்க மாட்டாது அதனாகலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வேக நாளிருக்கும் தனம் சோபனம் சோபனம் காரியமாமிந்த வார்த்தை கேட்டு வேடன் கிராமம் தடாக தோப்பாலயங்கள் பாரியாய் செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான் வேடன் வேடத்திக்கு காலங்கள் சென்றவன் விஷ்ணு பிரம்மா சிவ யமதூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்தில் கூட்டி போக வந்தார் சோபனம் சோபனம் நாரதர் வந்திந்த தூதர்களுக்கு சொல்வார் நாலு மூன்றாண்டிவர்க்கு காற்று ரூபம் திருடீன பணத்தூடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களை பணத்திற்குடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாபம் போய் புண்ணியம் சித்தித்தது பணத்திற்குடையவர் நல்ல கதியடைந்தார் பார்த்து கொழிந்தீரா சோபனம் சோபனம் ஜனங்களை ரட்சிக்கும் ராஜன் மாத்திரந்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள் மனிதர்கள் பசு யஜம் தவறுதலாய் செய்தால் மாதேவி கோபித்தேறி தேடுவாள் யுவனாஸ்வமகராஜன் யஜத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார் தேவர்க்கு பாகத்தை பீரித்து கொடுத்தார் தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம் சுரபானம் செய்த பேர்க்கு நரகமுண்டு சொட்டுக்கொரு கணக்காக பரதாரக மனத்தால் ஆயுஷு குறைந்திடம் பாபரோக்கம் நரகங்கள் உண்டு பரதாரக மனத்தால் ராவணன் மாண்டான் பாஞ்சாலியால் தூரியோதனன் மாண்டான் ஒரு காலம் பரதார நினைவில்லாதவர்க்க ஒரு நாளும் அமரல்லை சோபனம் சோபனம் பானம் பரதாரம் முன் சொன்ன மூன்றோடன் பஞ்சமகா பாதகங்களைந்து ஏன் இதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாவங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு தீராத பாப்பங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்ச தசாட்சரி ஜபத்தாலே தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம் முன்னாலே தேவரும் நீயும் ததா புத்திரன் விஸ்வரூபனை புரோஹிதராய் சொன்னபடிக்கிருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன் அநியாயமாயவனை நீவதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால் விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மகத்தே விரட்டி தொன்னை இந்திரா சோபனம் சோபனம் விஷ்ணு அறிந்தந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன் மீதிரக்கத்துடன் பக்ஷமாயினால் பங்காக்கி பிரமஹத்தியை பூமி பெண்கள் மரங்கள் அதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்தவர்களால் கேட்டவரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார் விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விரத்தேனை கொன்று பிரமஹத்தி பட்டாய் சோபனம் சோபனம் அதுவும் போதாத படிக்க துர்வாசரும் இந்திராவுனை வேணது சபித்தார் இது எல்லா உருமிக்க பலனானோபவேப்பாயிக்ஷணம் நிமித்தங்கண்டு சொல்லுகிறேன் சோபை இல்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா சோர் இல்லாதவர்கள் போலானார் தேவாள் லோபிகளானார்கள் உலகத்து விப்ரர்கள் ரொம்ப உற்பாதம் கண்டேன் சோபனம் சோபனம் இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே தூரத்தி விட்டானவன் அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம் சதுர்முகர் கேட்டிந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்ட இந்திரனை பார்த்தூரைப்பார் இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்தீரா என்னாலே யாகும் உபாயன் சொல்வேன் அச்சுதரே ஐயம் தருவாருங்களுக்கு அவரிடம் போங்கள் என்றாருடனே சச்சிதானந்தர் சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள் சோபனம் சோபனம் சேஷசயனருடசரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து காயம் பூவர்ணரோடு தாங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள் நாதரே உம்முட தாசர்களே யான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமலிருக்கின் காரியம் இந்த நிதிரையுண்டோ சோபனம் சோபனம் மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவாயிந்திரனை நிலையிலாக்கும் அலைகீரோமே நாங்கள் வேஷத்தை மறைத்த அந்த கூரை பூமக்கில்லையே கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாய் ஒரு வார்த்தை சொல்வார் ஒரு காலம் உங்களுக்கு மரணம் இல்லாத ஓர் உபாயத்தை சொல்லுவேன் சோபனம் சோபனம் அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால் உங்கட்கும் எங்கட்கும் சாவில்லை ஒரு காலம் எல்லோரோ மருதங்கடைவோம் இப்படி சொல்லிய அசுரனை எல்லாம் இங்கே கூட்டி கொண்டு வாருங்கள் அப்போ அசுரர்க்கு வேலை மாத்திரம் மிஞ்சம் அமிர்தம் உங்களுக்குத்தான் சோபனம் சோபனம் பார்க்கடலில் நான்கு ஔஷதிகளையும் பறித்து கொண்டு வந்து போடுங்கள் நிற்காமல் போய் மத்தரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுக்கியை கயிறாகவும் வைத்து கொண்டு கடலை கடந்தீரானால் வருமதியிலே இருந்து அமிர்த கூடம் நிச்சயமாய் தான அமிர்தம் நீங்களே பூஜிப்பீர்கள் சோபனம் சோபனம் தேவர்களும் அசுரர்களும் கூடி அமிர்தம் கடைதல் சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரமில்லாமற் போய் சொன்னவுடனே அந்த தானவர் கேட்டுள்ளதென்றே ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள் சீக்கிரமே நான்கௌஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுரர்களும் ஷீராப்தியில் போட்டார் சோபனம் சோபனம் மந்தரகிரியை மத்தாகவே கொண்டு வாசுகியை கையீராக கொண்டு தந்தியாய் வாசுகியை மூன்று சுற்றாக்கி தலைப்புறத்தை அசூரளிழத்தாள் வாசுதேவரூட ஆக்னேயால் தேவர்கள் வால்புறத்தை பீடித்து இழுத்தார்கள் ஈஸ்வரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளம் இது பார்க்க வந்தார்கள் சோபனம் சோபனம் மந்தரகிரி அமிழ்ந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்த சங்கையுடன் கீழே கூர்மமாக தாங்கி மூதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடி தேவாளுடன் அமிர்தம் கடைந்து கொடிய அசூராளை மயக்கிவிட்டு வாடும் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார் சோபனம் சோபனம் இழுக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுக்கி எரிக்கும் விஷத்தை அப்போ கக்கியது மழுப்போர் எல்லோரையும் எரிக்கத் தொடங்கிற்று மதனத்தை விட்டோட துவங்கினார்கள் பக்தாளுக்காபத்தை தீர்க்க வேண்டும் என்ற பரமேஸ்வரும் விஷத்தை விழுங்கி விட்டார் ஸ்தோத்தரித்த பரமேஸ்வரை பின்னம் துவக்கினார் மதனத்தை சோபனம் சோபனம் பாரிஜாதங்காமதேனோவும் ரத்னமும் பிறந்தே தேவேந்திரனிடம் சேர்ந்தது நாரியரும் வந்தாள் பாலச்சந்திரனும் வந்தான் இந்திரனும் ஈஷரும் அடைந்தார்கள் பின்னும் அநேகம் ரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்ட தன்வந்திரி வந்தார் லக்ஷ்மி தேவி வந்தாள் சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள் சோபனம் சோபனம் மோகினி அவதாரமாகி அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை பங்கிடல் புத்திரர் உற்பத்தி